வேற யாராவது படிக்கிறாங்களா அப்பா அப்பண்ணி அம்மைனி அப்ப அம்மையே அப்பா ஒப்பிலாமணி எல்லாம் இருக்குது அதோடு நிறுத்திட்டாங்களே தவிர அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயின் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி நீ இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் ஏறூர்ந்த செல்வன் நீ கொட்டிட்டு என்ன பண்றது இதை விட உறவு முறை சொன்னவங்க யாருமே இல்லை இதுக்கு மேல உறவு சொல்லல எட்டாம் சூத்திரம் என்ன ஏப்பா ஆண்டவன் யாருன்னாரு அந்நியமின்மையின் அரண்கடல் செழுமி நமக்கு அந்நியம் இல்லப்பா சொந்தம் இல்ல யாரு வைகண்டார் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனே அதெல்லாம் அருமையா இருக்குது சூத்திரமாவா இருக்குது ஏண்டா ராஜா இது வரைக்கும் இந்த அஞ்சு பொடிகளை உன்னை அழைச்சிட்டு போய் அதை தின்னு இதை தின்னு சொன்னா ஆமாப்பா கோயிலுக்கு போலான்னு வேணா திரைப்படமே பார்க்கலாம் சொன்ன அந்த பயலுவோ ஆமா ஆமா தேன்படச்சோலை பயிலும் திருக்குயிலே இது கேள்வி பெருமான் இப்படி வந்தான் வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் மேல் உலகத்தை அங்க இருக்கிறவர் இன்பச் சுவைக்கு எளியரானவர் யாரு மேல இருக்கவங்கலாம் இன்பத்திற்கு எளியரானவர்கள் ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் புண்ணியத்துக்கு தான் பாடுவாங்க இன்பத்துக்கு எளியரானவர்கள் அல்ல இன்பத்துக்கு எளியரானா என்று சொல்றவங்க அவங்க எல்லாம் அதனால் அங்க விட்டு விட்டு இங்க வந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் படித்து உள்ளம் பூந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் ஊன் படித்து அவன் எங்க தங்கி இருக்கிறான்னாரு இந்த உடம்புல தங்கல ஏன் இது நிலையாதது உடம்பு அதனால ஆன்மாங்கிற அந்த உள்ளத்துல போய் தங்கினான் எனவே இந்த உடம்புல தங்கினா உடம்போட உடம்பா போயிடுவோம் என்று சொல்லி அந்த உயிர் புயிராக இருக்கிற அந்த உயிர்ல அல்ல ஊன் படித்து என் உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய் என்னுடைய உணர்ச்சிக்கெல்லாம் உடையவனாய் ஒருத்தன் எப்படி இருப்பான் மான் படித்து ஆண்டம் நோக்கி மான் படித்து ஆண்டம் நோக்கி அப்படின்னு என்ன இந்த நோக்கத்துக்கு மான் போன்ற நோக்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க மணிவாசர் பார்த்தார் நீ ஒன்னாப்பா மானின் நோக்கு இப்படி இப்படி இப்படி ஏன்னா அது மருண்டே பார்க்கும் பெண்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னா இயல்பா தான் வீட்டில் பழகிறவங்க கிட்ட பழகும் போதே இப்படி பார்ப்பாங்க நான் சொல்லியிருப்பேன் பெத்த தாயை பார்க்கும் போது கூட ஒரு கூச்சப்படுவாங்க யாரும் இல்லையே இருக்காங்களா யாரும் இல்லையே சரி நீடோழி வாழ்க இருக்கிறாங்க அதனால பெற்ற தாய் ஈன்றோள் மாட்டும் எதிர்முகம் நோக்காது பெற்ற தாய் என்னம்மா என்ன பண்றேன்னு சொன்னா கூட ஒண்ணும் இல்லமா படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க மாட்டாங்க காதலியாவது கேளுங்க அதனால எனவே <laughs> எனவே அந்த மாதிரி வான் பழி மான் பழித்து ஆண்ட மான் போன்ற கண்களை உடையன்னு எத்தனையோ புலவர் பாடினார் இவர் பார்த்தார் வா இனிமே மான் போன்ற கண்ணுன்னு எங்க அம்மா கண்ணை பார்த்துட்டு சொன்னேன் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு கூப்பிட மாட்டேன் இல்ல இங்க உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் தெரியுதுல்ல பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி மண்ணாந்தன அறிவித்திரர் மடலிமுறவதிர அண்ணாமலை தொழுவார்வினை வலுவாவன் அருமையான பாட்டுல அதனால அந்த உண்ணாமலை உமையாளனும் உடனாகி வரும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்க காட்சி கொடுப்பாங்க அந்த அம்மா கண் எப்படி இருக்கும் மான் படித்து இந்த அம்மா கண்ணையும் அந்த மான் கண்ணையும் பாத்தீங்கன்னா இந்த பிறவியில் என்ன ஏழு ஏழு பிறவிக்கு இந்த மான் கண்ணை தூக்கிறான் அவ்வளவு அதை விட அப்ப உலகத்திலேயே மானுடைய கண்ணுன்னு தான் எல்லாரும் பாடினாங்க ஆனா மணிவாசகர் எங்க அம்மா கண்ணுக்கு இந்த கேவலம் இந்த மான் கண்ணு அப்போ அதனினும் மிகச்சிறந்த கண்களை உடையவன் மான் பழித்து அந்த மானுடைய கண்ணுக்கு இவருடைய அம்மாவுடைய அழகு கண்ணுக்கு எங்கேயோ இருக்கு ஆண்ட மெல் நோக்கி மென்மையாகவே பார்க்கலாம் எல்லாரையும் மணாளனை நம்முடைய பெருமாள் அண்ணாமலையார் யாருக்கு மணாளன் அந்த அம்மாவுக்கு மணாளன் உண்ணாமலை அம்மாவுக்கு மணாளன் ஆமா மணாளன்னு சொல்றீங்களே எப்ப கல்யாணம் ஆச்சு ஏன் நமக்கு கல்யாணம் ஆன போதுதான் என்ன ஒரு வருஷம் வரைக்கும் சொல்லுவாங்க அப்புறம் ஏ பழைய ஆளாப்பான்றாங்க ஆமா நீங்க முதல் வருஷம் வரைக்கும் அதனாலதான் ஒரு வருஷம் தான் நம்ம மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் உண்டு அடுத்த தடவை நானா போனாதான் எப்படி அழைப்புன்னு நான் கேட்டா எல்லாம் ஒரு ஆண்டுக்கு உண்டு அதான் பொழுது பெருமானை பார்த்தார் அங்கே நம்முடைய மணிவாசர் வந்தார் என்னப்பான்னார் பெருமான் வந்து அந்த அம்மாவுக்கு மணாளன்னு பாடியிருக்கார் அதெல்லாம் இன்னைக்கா நேற்று நடந்தது எப்போ நடந்ததுல பழைய மாப்பிள பழைய பொண்ணு தான் மணாளன் நித்தம்மனாளன் ரொம்ப அழகியர் சித்த திருப்பரால் அன்னி என்னும் கேள்டா நீ நானும் ஆராய்ச்சி பண்றமே அந்த பொங்கல் பாடுது பாடுறா அது என்ன சார் காது கொடுத்து கேட்கறிய எதையோ கேட்கறிய முண்டோ இதை கேளு என்ன பாடுது இப்ப என்ன நீ ரொம்ப அழகி என் சித்த திருப்பரால் அண்ணே என்னும் நித்தமனாலம் நாமெல்லாம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் மாப்பிள்ள அப்புறம் அறுபது ஆண்டு இருந்தோம்னா ஒரு காலம் மாப்பிள்ளைன்னு வருவோம் அன்னைக்கு அறுபதுல இருந்து அது கொஞ்சம் நல்லா வயசானவங்களா இருந்து எண்பது வயசுக்காரங்க இருந்தாங்கன்னா அறுபது ஆண்டு வரும்போது என்ன மாப்பிள்ள அப்படிம்பாங்க நீங்க ஒண்ணும் ஏன்னா பேர பையன் இருப்பான் அவன் தாத்தா இருக்கும்போது என்ன தாத்தாவை மாப்பிள்ளைங்கிறாங்க அதனால அதனால ஏதோ வேணா சொல்லிக்கலாம் அறுபதாவது கல்யாணத்து போது வேணா நீங்க அன்னைக்கு மீண்டும் ஒரு மாப்பிள்ளையா இருப்பீங்க ஏன்னா அன்னைக்கு திருமங்கலி விதாரம் எல்லாம் செய்யறதுனால பெருமான் அப்படி இல்ல நித்தமனால் நிரம்ப அழகியன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் எங்கப்பா இருப்பார் என் சித்த திருப்பரால் அந்நியன்னும் என்றெல்லாம் பண்ணாங்களே எனவே அப்படிப்பட்ட பெருமாட்டியினுடைய மணாலனை நீ கூ வரக்கூவாய் குயிலே நீ வரும்படியா கூப்பா அவன் வாய்நாள கூப்பாங்க சுந்தரத்து இன்ப குயிலே ரொம்ப அருமை பாத்தீங்களா இது வரைக்கும் நீளம் நிறத்தை சொன்னார் அப்புறம் அழகை சொன்னார் ரெண்டாவதுலயே அழகை சொன்னார் மூன்றாவதுல அதனுடைய நிறத்தை சொன்னார் நான்காவதுல அதனுடைய குணத்தை சொன்னார் ஐந்தாவதுல அது எங்க இருக்கும் என்பதை சொன்னார் ஆறாவதுல என்னன்னு கேட்டார் அந்த அழகு மீண்டும் சொல்ற சுந்தரத்தின்ப குயிலே சுந்தரம்னா அழகு அதனால ரெண்டு ரெண்டு விதம் ஒன்று இன்ப இன்ப குயிலேங்கிறது பண்பு சுந்தரம்ங்கிறது உடல் அழகு இன்பம்ங்கிறது உயிரழகு ரெண்டையும் சேர்த்துக்கிட்ட உடல் அழகும் உயிரழகும் இன்பம்னா எப்பவுமே அந்த அந்த அம்மா வாயில் குயில் வாயில தீங்கே வராது நல்லதே வரும் இனிமையே வரும் அதனால இன்பமா பேசும் அப்புறம் உடம்பு எப்படி இருக்கும் சுந்தரமாக இருக்கும் அழகா இருக்கும் எனவே உடல் அழகும் அந்த உணர்வழகம் ரெண்டையும் சுந்தர சுந்தரத்தின்பக்குயிலே சூழ்க சுடர் ஞாயிறு போல பந்தரத்தே நின்று இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் எங்க இருக்கிறான் பெருமானாரு பெரிய ஞாயிறு போல மேல இருக்கிறான் அப்படி பெரிய ஞாயிறாக மேலே இருந்து கொண்டு ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன செய்வானாம் விடாமல் அந்த பத்தி தான் அவனுக்கு கவலை அந்த உயிரிழப்பை பத்தி என்ன செய்வானாம் அடியவர் ஆசை அறுப்பான் அடியவருடைய ஆசையை அறுப்பானாம் ரெண்டு விதத்துல அறுப்பான் ஒரு விதத்துல அந்த ஆசைப்படவாறு கொடுத்து அறுப்பான் அப்புறம் வயதான பிறகு ஒரு ஆசை வந்ததுன்னு சொன்னா வயதான கடத்துக்கு இந்த மாதிரி இல்ல அங்கெல்லாம் ஆசை இருக்கணும் அல்லவா என்று சொல்லிட்டு இந்த உலகியல் ஆசையை அறுத்து அருளியல் ஆசை கொடுக்கும் அள்ளி ஆசை கொடுக்கும் அப்போ இந்த இளமையா இருக்கிற காலத்துல உலகியலுக்கு ஏற்ற அந்த உலகியல் ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசை வேண்டியெல்லாம் கொடுப்பான் ஆசை தீர கொடுப்பார் அது யார் பண்ணுது அலங்கல் வடிமையர் வருவார் யாரு அப்பர் சுவாமியோட ஆசை தீர கொடுப்பார் பாத்தீங்களா இளமையான காலத்துல ஆசை அடக்க மாட்டாரு உனக்கு என்ன வேணும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நல்ல வாழலாம் ராஜா மாதிரி எல்லாம் எழுபது ஆன பிறகு இன்னுமே என்ன சாமி போற கதிக்கு என்னில் நல்ல கதிக்கு யாருமோ குறையிலை அதனால இம்மை வேண்டினாலும் இம்மை தருவான் இதை விடுத்து ஒரு காலையிலேயே தன்னை அடைகின்ற பொழுது அந்த தண்ணியும் தருவான் இப்படி எல்லாமாக தருவான் எனவே அப்படிப்பட்ட பெருமானை என்ன செய்யணும் சுந்தர தின்பக்குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்றிடிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் அடியனுடைய ஆசையெல்லாம் போக்குவான் இல்ல அதான் ஆசை தீர கொடுப்பான்னு சொன்ன மாதிரி ஆசையெல்லாம் நீங்குமாறு கொடுவான் நெல்லை கொடுத்தான் எங்க திருவாரூர் வர்றதுக்குள்ள திருக்கோளையிலேயே கொடுத்துட்டான் சரி அதெல்லாம் வர முடியாது சாமி வண்டி மாடு எங்க பாக்குறது போக்குவரத்து அப்பெல்லாம் லாரிகிரிலாம் கிடையாது அதனால வண்டி மாடு தான் சிவனியது எத்தனை வண்டி அங்கிருந்து வர்றதே எவ்வளவுனாரு அப்படியா நீ போ அப்படின்னாரு ராத்திரியே பூதகணங்களை விட்டு திருநெல் திருவாரூர் போற நல்ல அனுப்பிட்ட அருமையா கொடுத்த அதே பெருமான் தான் சேர நாட்டிலிருந்து வர்றார் நல்ல பவுனு சேரமான் பெருமாள் கொடுத்தார் அதை எடுத்துக்கிட்டு யானை மேல ஜிம்னு வந்தது பார்த்தது திருமுருகன் பூண்டி வருக வருக என்ற அந்த போர்டு வந்தது அதெல்லாம் சும்மா சொல்றதுதான் உண்மைதான் அது <laughs> உண்மை ஏன்னா அந்த எல்லைக்கு வந்தார் திருமுருகன் பூண்டி தங்களை அன்புடன் வரவேற்கிறது வருக வருகன்னு வந்தது அங்க பார்த்தார் பெருமான் நாம தான் வேணுங்கும் போது எல்லாம் கொடுக்குறோம் இது ஏன் அவற்றிலிருந்து வாங்குவேன்னு அப்படியே கொடுத்தாலும் எல்லாம் அவ்விடத்தில் இருக்கட்டும் அரியனுக்கு ஆண்டவன் தருகிறார் அவ்விடத்திலே இருக்கட்டும் என்று சொல்லிட்டு வரலாம் இல்ல அல்லது நான் அடுத்த முறை கொள்றேன்னு சொல்லிட்டு வரலாம் இல்ல பவுன் கேட்டா விடுதா இல்ல கேட்டார் கொடுத்தாரு நிறைய மூட்டையா கொடுத்த உடனே சாமி இது தூக்கி போக முடியாதுனாரு ஆத்துல போட்டு அவங்க குளத்துல எடுத்துக்கிறாங்க இப்படி எல்லாம் கொடுத்தோம்ல எதுக்கு வேணா உடனே பெல் அடிச்ச பூதகணங்கள் என்னது ஆளை தொடாத <laughs> அதனால ஏதேன்னு காலத்தில் இருந்தா கூட அதையும் கழுத்துக்குன்னு சொல்லு கால்ட்டியா ஆனா ஆளை ஒண்ணும் பண்ணாங்க வாங்கிட்டால கொடுத்தவனே கெடுத்து விட்டாண்டி பாடுறாரு அதெல்லாம் கொடுத்து ஆனா இங்க கெடுத்து விட்டான்னா கெடுத்தே விட்டான்னு அர்த்தம் அங்க கெடுத்தாச்சு கெடுக்கவும் செய்தா கொடுக்கவும் செய்ய என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா அங்க வீட்டுல போய் மணிகிட்ட சொல்லும் போது எல்லாம் சேரமான பெருமாள் கொடுத்ததும் இப்ப இந்த மாதிரி வாங்கி மீண்டும் கொடுத்ததுன்னா எல்லாம் திருத்துறைப்பூண்டில் இருக்கிற பெருமான் தான் கொடுத்தாருன்னு ஏன்னா கொடுக்கப்பட்ட இடம் இடம் மாறி போச்சு ஏன்னா வாங்கி எல்லாம் கொடுத்துருக்காரு அதனால இப்படி எல்லாம் செய்தாரே இதெல்லாம் தெரியும் எனவே பாருங்க எங்க படிக்கிறோம் அரியவர் ஆசை அறுப்பான் முன்பும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அரியா சிந்தூர சேவடியானை சேவகனை வர கூவாய் சிந்துர சேவடியானினர் என்ன செஞ்சாந்துன்னு அடுத்தம் ஏன்னா அவர் தலை முதல் கால் வரை ஒரே சோப்பு திருவடி அப்படி சிவந்திருக்கும் சிந்தூர சேவடியானை சேவகனை வர கூவாய் இந்த சேவகன்கிற சொல்லுக்கு வேற மாதிரி உரை செய்யப்படாது வீரன் என்று உரை செய்யணும் நாம நினைக்கிற பெல்லடிச்சா வர்றதல்ல சிவ சிவ அந்த சேவகன் அல்ல இங்க சேவகன் என்றால் வீரன் என்று என்ன வீரன் அவன் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படிப்பட்ட வீரம் அப்படிப்பட்ட என்ன எவ்வளவோ கீழில் இருந்த உயிர்களை மெதுவாக கொண்டான் இந்த உலகத்தில் வைத்து அதற்கு உரிய அனுபவங்களை எல்லாம் கொடுத்து பக்குவப்பட செய்து அந்த பக்குவம் எல்லாம் ஆன பிறகு மீண்டும் அந்த உயிரை எடுத்து உலகத்தில் கொண்டு போறானே அப்ப எங்கேயோ இருந்த எண்ணெய் இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இங்கிருந்தவாறும் மேலே கொண்டு போய் பெருமான் தருகிறான் அப்படிப்பட்ட வீரன் அவன் ஒருவன் தான் அந்த வீரம் என்னால் விளம்பம் தகையதோ என்று சொல்லி பார்க்கணும் இனி பாருங்க உன்னை ஊகப்பன் இன்பம் தருவன் கோயிலே இது வரைக்கும் சோலையும் அந்த கிளிகளையும் அந்த அமைப்பையே நோக்கி பாடினார் இப்போ நீ நான் சொன்ன மாதிரி செய்தால் உனக்கு என்ன தருவான் என்பது இப்பதான் சொல்றேன் இல்லைங்களா இன்பம் தருவன் கோயிலே இந்த பிறகு கோயிலே நீ அப்படி பாண்டினா எனக்கு மட்டுமல்ல உனக்கு என்னென்ன மனசுல நினைக்கிற வேண்டுவார் வேண்டுவதி ஈவான் கண்டாயி யார் எதை கேட்டாலும் கொடுப்பார் இல்லைங்கிற பழக்கமே கிடையாது இல்லை அதனால உனக்கு இன்பம் தருவன் குயிலே ஏழு உலகம் முழுதாளி ஐயா அப்படி அவனுக்கு எல்லா இன்பம் தரதுக்கு வேண்டதான் கொடுக்கறதுக்கு சொத்து இருக்காரு ஏழு உலகத்துக்கு அவன் தானே தலைவன் உம் நீ என்ன பண்ண ராஜா யாருன்னா அவனுக்கு இந்த உலகம் இல்ல ஏழு உலகமும் அவனே தான் இருக்கணும் அவ்வளவு ராஜாப்பா அவனால கவலைப்படுவானா அன்பன் இரண்டாவது எல்லா விதத்திலும் அன்பு செலுத்துவான் அன்பன் அமுதளித்து ஊறும் ஆனந்தன் தன்னளவுல அமுதத்தையும் கொடுத்தான் தேனாய் அமுதமுமாய் திட்டிக்கும் சிவபெருமான் அதனால அமுதமும் கொடுக்கின்ற தன்மை வாய்ந்தவனாம் அதனால் அப்படிப்பட்ட பெருமானை அமுதளித்தூரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் மேலுலகத்திலிருந்து எவ்வப்பொழுதெல்லாம் வரணுமோ வந்து வருவான் வான் வந்த தேவன் நண்பொன் மணி சுவடொத்த நற்பரி மேல் வருவானி அருமை நல்ல பொன்மணி சுவடொத்த நற்பரின்னு நீ அந்த குதிரை அந்த போச்சுன்னா நிறைய பதிரை குறியாக்கி குதிரையாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் என்ற அருமையா பண்ண அந்த நரிய குதிரையை பரியாக்கி போன போது என்ன அந்த சூட பாத்தீங்கன்னா அந்த குதிரையினுடைய அடித்தளத்தை இன்னும் பார்த்துட்டு இருக்கலாம்னு என்ன அந்த குதிரையெல்லாம் என்ன குதிரை இங்க இருக்கிற குதிரைய பெருமானால் நரிகள் எல்லாம் குதிரையாக்கப்பட்டது அவனுடைய கருணை நோக்குடைய குதிரையானதுனால அந்த அடிக்கோடையே பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி இருக்குமா இப்படி அநியமா வேலை எங்கேயாவது பாடியிருக்காரா எங்கேயாவது பாடியிருக்காரா அதனுடைய அடிச்சுவடு அவ்வளவு வருது குதிரையாகிய பரியாகி அப்படி வந்து அதுக்கு என்ன பேருனா இருபெயரொட்டு இலக்கணம் இலக்கணம் ஒரே பெயரை குறிக்கின்ற இரு பெயர் ஒட்டி வருகிறது அதுக்கு என்ன நடப்புறது பிரிச்சுக்கணும்னு கேட்டீங்களா நிறைய குதிரை ஆகிய பரி ஆகியங்கிற சொல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா குதிரை ஆகிய குதிரை என்று சொல்ல தகுந்த பரி அதுக்கு அது மாதிரி வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை அருமை அருமை கேட்டீங்களே அதுக்கு தான் இலக்கணம் படிக்கணுங்கிறது சிவே சிவ இலக்கணம்னா ஐசி எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டான்னா முற்ற வேண்டியது அதுக்காக மொழி இலக்கணம் எல்லாம் வச்சிருக்காங்க கொட்டி வச்சிருக்காங்க இலக்கணம் நல்ல வேலையா கேட்டீங்க சிவ சிவ அதனால இங்க வச்சோம் ஆமா நண்பன் மணி சூவாடு ஒத்த நற்பரி மேல் வருவானி பொன்மணி சுவடுனர் இப்ப மணியை நீங்க வச்சீங்கன்னா எப்படி இருக்கும் வளைவா இருக்கும் ஆனா நடுப்புற அந்த அந்த அது இது படுவதனால அந்த மணி நாட்டுப்படுவதனால கொஞ்சம் படவா இருக்கும் இல்லைங்களா குதிரையினுடைய சுவடம் எப்படி இருக்கும் நடுப்புற பிளவா இருக்கும் இந்த பிறம் ரெண்டு அப்படி இருக்கும் அந்த குதிரை பறிச்சுவோடு ஒத்த நண்ப நண்பன் நல்ல அருமையான மணியை ஒத்து இருக்கிற குதிரை இது எனவே அதெல்லாம் பெருமானால் வளைக்க வரவழைக்கப்பட்ட குதிரையானதுனால அது சுவட்டை கூட காட்டுகிறார் அருமை அருமை அநேகமா இந்த திருவாசகம் முழுதலையும் இந்த குவட்டை சொன்னது இங்கு மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனா இதை யோகிதையா இதை எண்ணத்திலேயே ஒரு நாளைக்கு முற்றுதல் பண்ணணும் முற்றுதல் பண்ணணும் பண்ணிவிட்டோம்னா இந்த குதிரை சுவடை ஒத்த குதிரை சுவட்டை இங்கதான் வர்ணித்தாரே தவிர வேறு எங்கும் திருவாசகத்தில் சொல்லப்படவில்லை என்ற ஒரு முடிவு வரலாம் அநேகமா அப்படிதான் படுது நீங்களும் பார்த்து பாருங்க இந்த ஒரு இடம்னா ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு ஒரு திருவாசகம் அப்படின்னு சொல்லுங்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க எனவே நண்பன் மணி சுவாடு ஒத்த நற்பரிமேல் மேல் வருவானி கொம்பின் மீழற்றும் குயிலே பாருங்க இரண்டு முறை வருது குயிலை விளைக்கிறார் மற்ற இடங்கள் எல்லாம் ஒரு முறை தான் அழைச்சார் இங்கே கொம்பில் மூடற்றும் குயிலே நல்ல அந்த மரத்தினுடைய கிளைகள் கொம்புன்னா மரக்கொம்பு அங்க போய் இருந்து குவிக்கிட்டே இருக்கிற குயிலே கொம்பின் மீழற்றும் குயிலே புகழிநாதனை கூவாயின் கோகடிங்கிறது என்னது திருப்பெருந்துறை திருப்பெருந்து உன்னை ஊகப்பன் குயிலே உண்டூனை தோழியும் ஆவன் அருமையினும் அருமை குயிலே நான் உன்னை ரொம்ப மகிழ்ச்சியோடு கூப்பிடுறேன் ஏன் எங்கள் தலைவனை நீ கூவுவதனால உனக்கும் தலைவன் எனக்கும் தலைவன் உலகத்துக்கெல்லாம் தலைவன் அவனை நீ கூற என்ன உன்னை உகப்பன் குயிலே உன் தூணை தோழியும் ஆவன் அருமை நீ இந்த மாதிரி நீ அந்த எங்க பெருமானையே கூட்டிட்டு இருப்பதனால உனக்கு தோழியா கூட நான் இருப்பேன் சிவ சிவ இந்த மாதிரி சொன்ன இருக்குதா தூணை தோழியும் ஆவன் இது ரெண்டா கூட சொல்லலாம் நான் இருப்பேன்னு சொல்லலாம் பெருமானே உனக்கு அப்படியா ஆக உனக்கு துணை கூட தோழியுமா அவன் ஆமா எழுசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாயினாரு அப்ப ஆண்பாலாருக்கு தோழனாய் வரும்போது பெண்பாலாருக்கு சிவ சிவ அப்படி புரிஞ்சு ஆமா ஆமையா அதுல ஆண்பாலாருக்கு தோழனாய் வருகின்றவன் என்பதனால பெண்பாலாருக்கு தோழியுமாவன் இது அநேகமா எனக்கு படிச்ச வரைக்கும் இந்த தோழியுமாவன் என்று ஒரு பெண்ணுக்கு தோழியாக சொன்னது இங்கதான் நினைக்கிறேன் எல்லாம் பதிவு பண்ணி வைக்கணும் அதுதான் நாளைக்கு திருமுறையில் ஐயா பெருமான் வந்து எவனாலும் கேட்ட வச்சுக்க ஐயா என்னுடைய தோழனுமாயின்னு பாடுறாரே அது மாதிரி எங்க பெண்கள் வர்க்கத்தில் எங்களுக்கு தோழியும் யாராவது பாடியிருக்காங்களா ஐயா பாருங்க அங்கேயே கூட உங்க ஆண்கள் வர்க்கம் தான் அங்க வேலை செஞ்சதை தவிர எங்க பெண்களை சொல்லியன்னு சொல்லுவாங்க சீத சீத உண்டுணை தோழியும் ஆகும் அநியமா எனக்கு படிச்ச வரைக்கும் இங்கதான் அப்படி இருக்கு இல்லைங்களா தோழியும் ஆவன் என்பது இங்கதான் ஏன் தோழனுமாங்கிறது கூட சுந்தரருக்கு இருந்தே தவிர மற்றெல்லாம் தோழனுமா அவருக்கு தோழமையாக தந்தனம் என்று எப்ப சொன்னாரோ அதிலிருந்து தவறு செஞ்சுட்டேன் அப்படியே நடந்துகிட்டேன் இல்லைன்னா பாவம் நீ இங்க இரு அங்க இருன்னு சொல்ல முடியுமா இங்க மயில மரத்துல இரு நீ அங்க போய் உட்காந்துக்க இங்க உட்காந்துக்க பாவம் முதல் தரம் போயிட்டு வந்துட்டாரு என்னமாப்பா நான் சொன்னேன் அந்த ஊடலை ஒன்னும் ஒண்ணும் கேட்கல அப்படின்னாரு நீ நீ சொல்லி அந்த பறவை யார் கேட்கல இல்லைங்களா ஏய் பால் டாலடு அப்படின்னா ஏ வேணாம் ராஜா நான் இன்னொருத்தரம் போயிட்டு வந்துடுறேன் பின்ன போயிட்டு வாங்க இப்படி விளையாண்டாங்களே அதனால இப்படி அதனாலதான் யாருக்கு கோவம் வந்தது யாரு கோவம் வந்தது ஏயர் கழிக்கவன் ரெண்டு பேரும் கோவம் வந்துட்டு அவர் மேல பாருங்க இவர் போல இருக்கிற அடியவர்களுக்கே கோபம் வந்தது ஆண்டவனுக்கு கோபம் இல்லையே ரெண்டு அடியவர் ஒரு அடியவர் திருவாரூர்காரர் ஆனா அவர் எங்க இருந்து வந்தவர் மலைநாட்டில இருந்து வந்தவர் கேரளாக்காரர் அப்ப கேரளா இல்ல தமிழ்நாடு தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய கடற்கரை வந்து வந்தவர் ஏன்னா இந்த அடியவரை எல்லாம் வந்து பெருமானி வணங்குற இந்த அடியவர் எல்லாம் அண்ணங்க வணங்கல அடியவரை வணங்காத போது டூ விட்டார் ஒருத்தர் அவர் ஒருத்தர் டூ விட்டார் திருவாரூர்ல இன்னொருத்தர் நேற்று இந்த மாதிரி ராத்திரி வந்து தினமலர்ல போட்டிருக்கான் போட்டிருந்திருக்கான் அதை போடாம இருந்தா ஒம்பு இல்லை தினமல்ல நேற்று பெருமான் சுந்தரர் வேண்ட பறவையார் இல்லத்திற்கு இறைவன் இருமுறை தூது சென்றார் அப்படின்னு போட்டோன்னு பார்த்திருக்கார் தினமலரை ஏயர் கழிக்காம அப்படியே போட்டார் பேப்பர் போட்டு என்ன இது ஒரு சின்ன காரியம் ஒரு மனைவியோட கோபம் தாபம்னா ஏதோ அவங்க உள்ளூர் மாமனார் போக்குவரத்து வியாதிகள் எதையும் வச்சு முடிச்சுக்கணுமே தவிர ஆண்டவனே அது ஒரு முறை இருமுறை நீ முகத்தில் முடிக்கிறதாவது அப்படின்னு அவர் இப்படி ரெண்டு பேர் அவருக்கு நேர் எதிராக இருந்து ஆனா இருவருமே வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரி பொழில் சூழ் குன்றையான் விரல் மீண்டற்கு அடியேன் அங்கே ஏயர்வோன் கழிக்காமன் அடியார்க்கும் அடியேன் அதனால இப்படி ஒரு காப்பிய தலைவராக இருக்கிற நம்முடைய சுந்தர பெருமானுக்கு இரண்டு பேர் அந்த கருத்து வேறுபட ஆனால் அந்த கருத்து வேற்றுமை பெருமானாலேயே நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது இது மாதிரிலாம் ஒரு காப்பியம் உண்டா ஒரு காப்பிய தலைவர் அவருக்கு ஏற்பட்ட அல்ல இரண்டு பேர் குறை சொல்ல அந்த குறையை பெருமான் நீக்கிறார் பெருங்காப்பியத்திற்கு நம்முடைய சுந்தர திருத்தொண்ட புராணத்திற்கு காப்பிய தலைவர் யாருன்னா சுந்தர பெருமான் தான் என்ன முந்திய முதல் நடு இறுதியும் ஆனால் நல்லா இப்படி எல்லாம் ரொம்ப அருமையான வரலாறுகள் என்ன பண்றது இதெல்லாம் கொடுத்து வைத்தோம் இங்க கொடுத்து வைத்தோம் அதனால என்ன கடியாரம் கலழுது நேரம் ஆச்சுன்னா இல்லையே சிவச்சு <laughs> இது அப்படியே கலந்ததுன்னா என்னன்னு கேட்டா கொஞ்சம் குறிப்பில் உணர்த்தும் பிறக்கரும் கிடைச்சிக்கினர் சரி பாருங்க எங்க எந்த பாட்டு உந்தூனை தோடியும் ஆவன் எந்த பாட்டு அது உன்னை உகப்பன் குயிலே உந்தூனை தோழியும் ஆவன் பொன்னை அடித்தனல் மேனி புகழில் நீல நிகழும் ஆழகன் பொன்னை அடித்த மேனியினர் பொன்னார் மேனியனே நலவர் சுந்தரர் இவர் பார்த்தார் கொஞ்சம் அடியேனுக்கு அப்படின்னார் யாரு சுந்தரரை பார்த்தார் <laughs> பார்த்தார் ரெண்டு பேர் காலமா வேற இருந்தாலும் நம்ம இதுல வரணும் என்னன்னு ஐயா வந்து பொன்னார் மேனியனேன்னு பாடியிருப்பதாக ஆமா அடியேன் பாடினேன் இருந்தாலும் அந்த இரண்டு இடத்தை பார்த்தா பொன்னை படித்த யாருக்கே தவிர பொண்ணை ஒத்ததா அப்படியா நீங்க தான் அந்த திருமணி அவ்வளவு சோதிச்சிருக்கீங்க வாழ்க நல்ல பொன்னை அடித்த நீ பொன்னார்மை நீனேன்னு தானே அவர் பண்ண அதனால அதனால இருபதாம் நூற்றாண்டு பொண்ணல்ல அதெல்லாம் அந்த நூற்றாண்டு நீங்க ஒண்ணு சாமி இந்த காலத்துல பொண்ணே பொண்ணல்லவங்கிறாங்க சிவ சிவன் நாமெல்லாம் அந்த பக்கம் போய் ரொம்ப நாளாச்சு ஏன் அங்க போறோம் ரூபாய்க்கு பதினாறு பதினாறு ரூபா ஒரு பவுன் வித்த காலத்துல வாழ்ந்தாள் எல்லாம் ஏன்னா அந்த பதினாறு ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட காலம் ஆமா எனக்கு தெரிஞ்சு பதினாறுல இருந்து இருபது ஆன போது இளமை காலத்துல பவுன் விலை ஏறி போச்சுங்க சார் தெரியுமே உங்களுக்கு எல்லாம் என்ன இருபது ரூபா சார் ஒரு பவுன் ஏன் அப்ப பெரும்பாலோருக்கு சம்பளமே பதினஞ்சு தானே எங்க போறது பவுனு இருபது ரூபாய்ட்டு பவுனு அப்படின்னு இன்னைக்கு எத்தனை ரூபாய் இருந்துச்சு அதனால அப்படிலாம் போயிட்டு திரும்ப எனவே பொன்னை பாடித்தானல் மேனி பொன்னை ஆடித்தானல் மேனி அந்த பொன்னை விட இன்னும் நிறத்தால் அவன் மிகச்சிறந்தவனா இருப்பான் புகழில் நிகழும் அழகன் அவனுடைய புகழ் அதான் அவனுடைய புகழ்னு சொல்லும் போது திருக்குறள் ஞாபகத்துக்கு வரப்படாது அவருடைய புகழ்தான் உண்மையான பொருள் செயற் புகழ்டர் பொருள் செயற் புகழ்னா தமிழனுக்கு விளங்காது அர்த்தமுள்ள புகழ்னு விளங்கும் ஏன்னா ஒரு அர்த்தமுள்ள இந்து மதம் தான் எழுதினாந்தாலும் ஏன் பொருள் செயர் இந்து மதம் எழுதுனா விளங்காது உண்மையிலேயே திருக்குறள் படிச்ச ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் பொருள் செயற் இந்து மதம் என்று எழுதியிருக்கணும் கண்ணதாசன் தான் சொல்லியிருப்பேன் நான் ஐயா எழுதுறது எழுதுற இந்து மதத்தை பற்றி எழுதுற அருமையா திருக்குறள் சொல்லி இந்த தவழட்டும் பொருள் சேர் இந்து மதம் வழங்காதுங்க தமிழனுக்கு ஏன்னா தமிழை தவிர மற்றதெல்லாம் வழங்கும் தமிழனுக்கு தமிழ்னா தான் வழங்காது அப்படி ஒரு தமிழன் என்ன பண்றாங்க அர்த்தம் உள்ளங்கிறது அருமையான வர சொல் அது விளங்குது பொருள் சேர்ப்புகள்னு விளங்க மாட்டேங்குது நம்ம யாரு தமிழன் அதனால நான் அடிக்கடி நினைக்கிறது கண்ணதாசன் தமிழ்பட்டுடையவர் <laughs> ஒரு காலத்துல திருவாரூர்ல ஒரு பட்டிமன்றத்தில் எனக்கு எதிரியாக அவர் பேசினார் அல்லவா ஒரு காலம் பட்டிமன்றமே போகக்கூடாதுன்னு இருந்த காலம் இருக்கு பாருங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு பட்டிமன்றம் போய்தான் தூக்கி எறிங்க இனி போதல் இல்லை என்று ஏன்னா அது பட்டிமன்றமான வெட்டி மன்றமா போச்சு அது கடைசியில கீவா ஜெகநாதனோட பொண்ணுதான் நாகப்பட்டினத்துல கீவா ஜெகநாதன் எதிர்கட்சி நான் இந்த கட்சி என்ன கட்சியினர் தொண்டில் சிறந்தவன் இலக்குவனா அனுமனா அப்படின்னு அவர் கட்சி இலக்குவன் நான் கட்சி அனுமன் என்ன நடுவர் ஜி சுப்பிரமணிய பிள்ளைன்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்தார் தமிழ்துறை தலைவரா அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வெள்ளவாரணமா வந்திருந்தாரு அப்ப அவர்தான் சொன்னார் அண்ணா ஜி சுப்பிரமணிய பிள்ளை உங்களுக்கு தெரியாது நம்ம ஓடி வர விட இருப்பாரு ஆனா நல்லா படிச்சவர் அண்ணா தமிழ்துறை தலைவர் என்ன ஐயா சுந்தரமூர்த்தியா வாங்கினாரு வெள்ளவாரணம் வந்து அவர் போட்டு வலிமையா பேச மாட்டாரு சீவாஜா அங்க இருக்காரு நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க ஏன் சாமி இதெல்லாமே சும்மா இருங்கன்னா சரின்னு இருந்தோம் சீவாஜா பேசுது என்னுடைய ஏன்னா அவரு அவரு அவருடைய கட்சி தலைவர் யார் இலக்கன் இப்படி எல்லாம் இருக்குமா மசூதியில இருக்குமா சர்ச்சில் இருக்குமா ஆனா நம்மளையும் இருக்கு அங்கேயும் இருக்கும் ஆமா படத்துல நம்ம ஐயா திருக்கோவில் சென்று மீண்டு வருகின்ற வரையிலும் நாம நமக்கு பேசக்கூடாது பிள்ளைகளை என்ற ராஜா அங்கெல்லாம் ஓடி விளையாடப்படாத ராஜா கல்லு மோதிடும்டா வீட்டுல விளையாடணும் அங்க அம்பாச்சி அப்படின்னு சொன்னா எல்லாம் தெரியும் அதான் இங்க இல்லவே இல்லையே இனிமேலா சொல்ல போறோம் செய்யலாம் அப்படியே ஆண்டவன் தான் அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றிருந்தீங்க அப்படி சொன்னார் சொல்லும் போது என்னுடைய கட்சி யாரு இலக்குவன் வருது அருமையா ராமனுடனே காட்டிற்கு சென்றார் அவருக்கு இருக்கின்ற போலத்தில் பரதக சாலை எல்லாம் அமைத்து கொடுத்தார் அவர் சென்ற வரையிலும் கடைசி வரை இருந்தார் மீண்டு வருகின்ற பொழுது வந்தார் அப்படி வந்தவர் என்னுடைய இலக்கோன் எதிரியினுடைய